ശ്രീമത്തമംഗലികളും പ്രണമാമി ഭോഗ്നാഭൂതം ും பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்டதுண்டாள் மணிவண்ணா குந்தேவடி பல்லாண்டு சுடராடியம் பல்லாண்டு அப்பாண்டு சன்னியமம் பல்லாண்டு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா ஒன்றேபடி செவ்வி திருத்தாப்பேயோடு திருவெண்ணியாயிரம் பல்லாண்டு பணிவாரின் பலமாற்றினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறைய சுடராழியும் பல்லாண்டு படைதோர் பக்கமிழங்க அப்பாங்க சன்னியம் பல்லாண்டாள் பட்டு நின்னீருள்ளீரல் வந்து வண்ணம் மணமங்கள் எங்கள் குழுவினில் புகழோட்டம் படிப்பிலோ நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாடாளாக படைபுரானுக்கு வந்து எங்கள் குலாம் புகுந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொழில் வந்தொல்லை நமோ நாராயணாய வெண்ண பால்மணமுறை பத்தருளேர் வந்து பல்லாண்டு கோவின கதிபதியாலே அசுரராக்கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்தார் இருடீகங்களை கேட்ட சொல்கிறேன் ஆயிரம் சொல்லு பண்டை குளத்தை பிறந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெய்தப்பன் தொடங்கி வந்து வழிபடியாற்றுகின்றார் திருவிழவிழந்து அறிவுருவாகி அரிய கழித்தவனை பந்தன பல்லாண்டு பல்லாயிரத்தாழ்வழியுடராழி புகழ் கோயில் புரியாடே ஒத்தொன்று நின்று ஆயிரம் தோளும் பொறிகுருதி பாய சுழற்றி ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு நல்லதோ சோரம் நீரதமத்தானித்தேவலமே கையடைத்தாய் எங்களுக்கு போனட காதுக்கு குண்டலமே நல்லதோ சாந்தமன் கந்து பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கோருவரேத்து கலைஞரின் பீதகவாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் மலர்தூடி தொலைந்தன சூரிய தொண்டர்களே திருவோண திருவிழவில் படைத்தவை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருது பெருமான் குந்தனை கடியோம் எழுத்து பட்ட நாளே அடியாங்கொலை திருமதுரையில் சிலகுணைத்து ஐந்தலைய பைனாக தாய்ப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு வளர்த்தொன்றுமில்லா அணிகோட்டி அருகோன் அபிமானதுங்கன் செல்வனை போலா திருமாலே நாடு உனக்கு பலபடி நாராயணா என்ன நாமம் பலமரவே பல்வளையாளம் பவித்திரமே உன்னை பல்லாண்டு தோறுமடையாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னும் பில்லாண்டான் தன்னை பில்லிபுத்தோர் விட்டு தன் விரும்பியதுரைப்பார் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டு பரமாத்மனை சூழ்நேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேத்தியை சார்ந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு தன் விரும்பியதெல்லாம் நெண்ணனவன் உரைப்பார் நமோ நாராயணாயவன் பல்லாத்மனை சுந்திரந்த துவர் பல்லாண்டியம் நிரந்தமா வாழி பரகாலன் வாழி வரிகண்ணி வாழி வாழ்வேந்தன் வாழ்கிறோ மாயோனை வாழ்வரியார் தருளா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம் பயல் பிறந்தே கோடினேன் கோடி இளையவர் தம்மாறு அவர் கலவியே நாடினான் கண்டு பாவியே உணராத தலைமகளே பழுதுபோய் ஒளிந்தனால் துணையுடன் புணரே சொல்புணர் குழந்தையே தொழுதே என் ஆகினால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்றும் நாரியே புதே அவரவர் பணமுறை துணையா பாவியே நுராஜத்தனை அடிகள் தம்மடைந்த கண்டு கண்ட நாராயணாயிரங்கி வேக்கனால் பழவியே நின்னவானில்லா நன்னனான் கண்டு கொண்டான் நாராயணா என்னே பதிவு செய்திருப்பேன் கண்டவா சிறிதந்தேனேடம் தெல்லியே நானே சொல்வது கமைந்த சிக்கன திருவருள் பெற்றேன் உடம்பலாம் கண்ணனே சோழ நள்ளிரளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நான் உரை சொத்தம் எனக்கருந்துரையானால் அம்பியார கருவரு கொலனிருக்கு அவருடைய தயம் நாராயணா என்னும் கலைகளை புலன்களது கருத்துடைய திருத்தினேன் மனத்தை பெற்றினால் பேரையே நன்மை பெருநிலத்தால் உயிர்த்தெல்லாம் பெற்றிருதல் செல்வதை குய்யுமா நாமத்தினே அழியன் நாராயணா எண்ணம் நான் குளந்தரும் செல்வம் தந்திட நிரந்தரம் செய்ய நீர் விதம் பரலும் அருளொரு பெறுகிறாயே காந்தரம் செய்ய சொல்லலாம் கண்டு கண்டன் நாராயணா குழந்தையும் செல்வம் தந்திர அடியார்களாயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் மிகும் பருளும் அருள்வரம் மத்தன் தந்திடம் பெற்றதாயின ஆயின செய்ய நலந்தரன் சொல்ல நான் மங்கையார்வாக்கடியன்னே செஞ்சாறு தலைவன் மாலை இவை கொண்டு கணத்தொண்டே நினைவே துயரே சொல்லிறங்கண்ணா நன்றுதான் கண்டே நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாம் மங்கையார் கலிகண்டே செஞ்சொராடு தலைவனன் மாலை இவை ஒன்று சிக்கன தோண்டு வினைக்கு ஆதித்தருளா தாயே தயன தாரண உன்னை காண்பதோராசையின் சொல் பிறையார் திருவேங்கடவா நாயன் வந்தடைந்த நல்கியால் என்னை கொண்டருளே கண்மரவார் மயக்கில் பட்டு மாநிலத்தினாலே நாராவித நரகம் புகும் பாபம் செய்தேன் சொல் திருவேங்கடமாமலை என்னாய் வந்தடைந்தேன் அடியணையாற்றொண்டர்கள் பல்லுகளை குறிக்கோளம் நிலாமையினால் என்றாக்கு இனிதாக உழைத்தறிய உளிர் மாமலை வேங்கடமா அண்ணே வந்தடைந்தேன் அடியணையாட்கொண்டருத்தனையும் பிறந்தே இறந்து தொழுந்த நலந்தார் ஒன்றுமில நல்லதோரம் அனந்தேன் வந்தடைந்தேன் தொழிந்த குப்பாரின் அடிய தொடர்ந்தேற்றவன்கின்றார்கள் திருவேங்கடமாமலை என்னப்பா வந்தடைந்த அடியாட்கொண்டர்கள் நீரினால் மஞ்சுளாவும் ஆராசோமாய் புனாராக்களுள் புலம்பித்தளந்தை தொழிந்த சிகரா பிரதார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனையார் பிறப்ப இடரொத்தனையும் மாயனே எங்கள் மாதவனே ஆழ்ந்துலக கமலச்சுடங்களவா அத்தே வந்தடைந்தேன் எங்கார் மன்னனை வினோதா பொழில்வே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவண்ணா செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் விண்ணோடும் பிரிவிந்து ஆயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு அப்பா நியமம் பல்லாண்டு சர்வதேவது பாதாலே வியாபகரமா ராமானுஜாதிவ்யாக்கிய பர்த்ததாமபிவர்த்ததாம் ராமானுஜாதிவ்யாக்கிய பிரதிபாலமுத்ரலா திரந்தம் வியாபினே பூயாத் சாயிலோகைரேஷணே श्रीरङ्गस्त्रियमनुभद्रवा अनुशीलम् संवर्धया श्रीरङ्ग श्रीरङ्गस्त्रियमनुभद्रवा अनुशीलम् संवर्धया नमः श्रीश्रीरमाय प्रसादरत्तमः प्राप्य श्रीशैलदयापात्रम् दीवत्यादिगुणात्मकम् Senhor.